தேன்புக்க தன்பணி சூழ் தில்லை சிற்றம்பளவன் தில்லை சிற்றம்பளம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தேன்புக்க தன்பணினர் தன் பணி நல்ல மூணு சுழி எல்லாம் போடணும் மூணு சுழி போடாம தன் பனைன்னா தன்னுடைய பணமரம்னு அர்த்தம் ஆமா அதே மூணு சுழி ஆயிட்டுதுன்னா குளிர்ந்தன்னு அர்த்தம் குளிர்ச்சியான அப்ப மூணு சுழி போட்டா தன் குளிர்ச்சின்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி போட்டுட்ட தன் தன்னுடைய அர்த்தம் அதனாலதான் கவனமாளுதனும் எழுதணும் கவனமா எழுதணுங்கிறது பொறுமையும் பாடிடுமே பாருங்க தேன் புக்க தன் பணி சொல்லியிருக்கா சொன்னேன் தன் பணின்னா குளிர்ந்து இருக்கும்படியான வயல்கள் அந்த வயல்கள் சூழ்ந்திருக்கும்படியான பிள்ளை சித்தம்பலவன் அதனால பிள்ளை சித்தம்பலம் எங்க பார்த்தாலும் நல்ல சோலைகள் சூழ்ந்திருக்கும் அந்த சோலைகள் நல்ல வண்டுகள் வைக்கும்படியா தேன் சொட்டும் அப்படி சுற்றுச்சூழல் அமைந்திருக்கும்படியான தில்லை சிற்றம்பலம் அந்த தில்லை சிற்றம்பலத்துல தான் புக்கு நட்டம் பயிலும் அது அங்க இருக்கிற பெருமான் ஏந்தி ஒரு காலை எப்ப பார்த்தாலுமே நடனம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பெண் கேட்கிறான் அதற்கு என்ன சொல்லுகிறாள் இல்ல தான் புக்கு நட்டம் பைந்தில நீல் தரணி எல்லாம் ஊன்புக்க வேர்காளி கூட்டங்கா கூட்டாங்கான் சாழலோ இந்த மாதிரி வினா கேட்டு இந்த மாதிரி விட சொன்னதும் திருவாசகம் தான் முன்ன வந்து பாட்டில் சரி பெருமான் அந்த மாதிரி நடனம் செய்யலன்னா என்ன நடக்கும் தெரியுமாடி அப்படின்னாரு ஊர்ல இருக்கிற எல்லா காளி காளி காளி தேவி எல்லாம் சேர்ந்து இந்த ஊரே காளியாட்டம் ஆட ஆரம்பிச்சிருக்குது நம்ம ஐயா ஆடுறதுனாலதான் அதெல்லாம் அடங்கி இருக்குது நம்ம ஐயா ஆடல காளியாட்டம் ஆகிடும் எங்க பார்த்தாலும் ஊரே என்ன அப்படின்னா காளிகள் சேர்ந்து நட்டமாடினு அதெல்லாம் அடக்கத்தான் நம் பெருமான் தானின்றி என்று ஆடுகிறான் அது ஏன் அப்படின்னு கேட்டா இவள் நட்டத்தை பார்த்து காளியும் ஆட ஆரம்பிச்சாலாம் அப்புறம் இவள் ஆட அவர் ஆட பார்க்கும்போது இவன் நட்டத்துக்கு இவருடைய இதுக்கு நான் ஆடலுக்கு அது சரிவல்ல அப்புறம் வெக்கி போய் இருந்தாள் என்றெல்லாம் நமக்கு உண்டு அதனால இன்னைக்கு காளி வந்து இந்த மாதிரி வந்து தான் இஷ்டப்படி ஆடாம இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம பெருமான் ஆடி அடக்கி இருக்கிறார் அதனால எதேன்னு அந்த மாதிரி ஆரம்பிச்சுன்னா செட் டவுன் உட்கார் அப்படின்னு நீ ஆட ஆரம்பிக்கிற எனவே நம்ம பெருமான் ஆடிக்கொண்டிருப்பதனால்தான் நம்ம உலகத்துல காளியாட்டங்கள் அதிகமாக ஆடாமல் செம்மையாக இருக்கின்றன என்று சொன்ன இப்படி சொன்ன விடையும் திருவாசகத்தில் தான் இருக்கு ஆனா சைவ சித்தாந்தத்துல ஏன் ஆடுகிறார் என்று சொன்னால் அது வேற அருமையா சொல்லியிருப்பாங்க சைவ இங்க நடத்துறாங்கல்ல நடத்துறாங்கல்ல எப்படி வந்து ஏன் நடராஜா ஆடுகிறார்னு இன்னும் வரல உண்மையாக தெரியாது ஆடும் படிகேலல் அம்பாலத்தான் ஐயனி எதுக்காரா தெரியுமாடா கேள்டா அப்படின்னாரு நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் தோல் சிகரம் பகரும் முகம் வா முடிய பால் ஒரே பாடல நமசிவாயங்கிற மந்திரம் அப்படியே அவன் உடம்புல ததும்ப ஆடுகிறான் அப்ப எங்க நானா இருக்குது ஆடும் படிகேலல் அம்பரத்தான் ஐயனி நாடும் திருவடியிலே நகரம் இந்த திருவடி இருக்குதே அதுலதான் நானா இருக்கான் கூடும் மகரம் உதரம் வயிற்றுலதான் நாம வளர் தோல் சீகரம் அப்படி தோல் வளர் வளர்ந்துருக்கு பாருங்க அங்கதான் சீ இருக்கு பகர முகம் யா இல்ல முடிய பாரு இல்ல நம சிவாய என்ற அந்த ஐந்தலுக்கும் ஐந்திருப்பதுதான் நடனம் கூடும் மகரம் உதரம் பகரமுகம் வா முடி யா பார் முடிதான் யா நம சிவாய அந்த முடியில யானா இருக்கணும் அப்ப நகரம் தொடங்கி யகரம் அந்த முடியில இருக்கும்படியாக எங்க பெருமான் ஆடுகிறான் அப்படி சொன்னது சர்வசிதாந்த நூல்ல அந்த ஒரு நூல் தான் விளக்கம் வேற பதினோரு நூல் இந்த குறிப்பு அதனாலதான் பன்னெண்டு நூல் படிக்கிறது அதுக்காக அந்த காலத்துல என் பதினாலு எது எடுத்தாலும் அந்த காலத்துல முழுசும் படிப்பாங்க இப்ப நம்ம போஷன் வைக்கிறோமே படப்பயன் அர்த்தம் மடப்பயணம் தான் அர்த்தம் ஒரு போஷன் ஏன் அதுக்குள்ள உனக்கு முடிக்க முடியல மக்களுக்கு பாட்டியும் நடத்த முடியல பையனும் படிக்க முடியல போர்ஷன் நீ சிலப்பதியாரம் சிலப்பதிகாரம் முழுதும் தொடங்கல இருந்து தொடக்க முதல்ல தொடங்குறாங்களே தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சாதானே அந்த இளங்கோன்னா யாருன்னு தெரியும் அந்த காப்பி என்னன்னு தெரியும் நடுப்புற எடுத்துக்கிட்டு போய் காணல் வரி எடுத்துக்கிட்டு படிச்சீங்கன்னா சாதனங்களை பற்றி தான் தெரியும் அது எதுக்கு பா இதுக்கு பாடப்பட்டது எப்படி பாடப்பட்டது அதுல என்ன அருப்பு இருக்குது தெரியாது அதனாலதான் ஒரு காலத்தை என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா இருந்தது இப்பதான் ஒழிச்சுட்டானு இந்த யூனிவர்சிட்டியில ஒழிச்சுட்டானு எனக்கு யூனிவர்சிட்டினாலே காதல பத்திக்கலாம்னு தோணுது குப்பைகள் ஏதே எம்ஏவுக்கெல்லாம் போர்ஷன் வச்சிருப்பான் ஆனா ஏதேன்னு ஒரு நூல் போட்டா இங்க சொல்ல வந்தோம் நட்டம் அதனால நட்டம் பயந்தில்லைங்கிறது சொல்லும் போது நம்ம சித்தாந்த அணுகிற முறை அதுல வேறு கருத்து இங்க இவர் என்ன அணுகிறாரு எங்க பெருமான் இந்த மாதிரி இடையராது மட்டும் ஆடாம இருந்தா ஊழல் காலிலாம் ஆட ஆரம்பிச்சிருவாடா அவங்களை எல்லாம் உட்கார வைக்கிறதுக்காக தான் எங்க பெருமான் இடையராது ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று இவருடைய அணுகுமுறை நம்முடைய மணிவாசருடைய அணுகுமுறை இப்படி அமைந்திருக்கிறதை பார்க்கலாம் ஆமா ஆமா ஊன்பு ஆமா ஏன்னா காளி வந்து நீங்க மற்ற இதெல்லாம் கூட வச்சு படைப்பாங்க காளிக்கு <laughs> அதோடு கூட ஊன் புக்க இந்த மாதிரி நம்ம போல இருக்கிற உடம்பு உடைய பெருமான அருளே பெருமேனியாக இருக்கிறான் அவனோட வயிற்றுல போய் பிறந்தானா இல்ல இது என்ன நம்ம மாதிரி காலின்னா ஊன் புக்க நம் போன்ற உடல் கருவிகரணங்கள் உடையது ஊனடைந்த உடல் அந்த ஊன் தான் இந்த ஊன் சரிங்களா அந்த ஊங்கல்ல ரெண்டு சுழி என்ன இருக்கணும் அது மூணு சுழியாக போட்டீங்கன்னா அந்த அந்த பொருள் பெறாது அது அதுக்காகத்தான் எழுதும் போது ஆரம்பிக்கணும் எப்படின்னா நல்ல இந்த நான் ரெண்டாவது மூணாவது வகுப்புல இருந்து நல்ல தமிழ் இந்த பா நல்ல உருகி ஐயோ தெரியல பகரியும் பரிமாவும் சேரும் வந்து ஏறாது இடவம இடவம் முகந்து ஏறியவாறு எனக்கரிய எம்பேரி இதற்கும் பாருங்க நம்ம சமய சார்பில் சொல்லுகிற விடை வேற ஆனா இவர் அணுகி சொல்லுகிற முறை ஒன்று இவர் சொல்றத முதல்ல பார்ப்போம் தடகரியும் பரிமாவும் சேரும் உகந்து ஏறாதி ஏண்டியம்மா நம்ம ஆண்டவன் நல்ல யானை சதகரின்னா நீண்ட கரின யானை பாத்தீங்களா கரின்னு சின்னடினா போட்டா யானை இது பெரிய அடினா போட்டா கரின மிளகுன்னு அர்த்தம் ரெண்டாவது நம்ம காய்கறின்னு அர்த்தம் காய்கறி எது இந்த பெரிய வல்லினம் போட்டா இது இந்த சின்னடினா போட்டா மிளகு இது யானை என்று அதனால அப்போ ஏந்தி நம்ம ஆண்டவனுக்கு என்ன என்ன பஞ்சமா யானையில ஏறலாம் கடகரியும் பரிமா பரிமான குதிரை குதிரையில ஏறலாம் இல்ல ஒரு பேர்ல ஏறலாம் நம்ம ஆண்டவனுக்கு என்ன குறைச்ச அதெல்லாம் அந்த புண்ணியம் விட்டுட்டு ஏதோ ஒரு காலமாட்டு மேல ஏறி உட்கார்ந்துருக்குது அது ஏந்தி நல்ல வினாவெல்லாம் கடகரியும் நீண்ட யானை பரிமாவும் குதிரையும் அடுத்தது என்ன சேரும் உகந்து ஏறாதி அதுல ஏதேனும் ஒண்ணு வச்சு ஏறுனா பெருமானுக்கு யார் தடை பண்ண போறா ஏயா தேர்ல ஏறுன்னு கேட்க போறோமா அல்லது ஏன் யானையில வந்தேன்னு கேட்க போறோமா கேட்க முடியாது அப்படி ஏறி இருக்காமே என்ன செஞ்சிருக்காராம் பெருமான் பக்கமா இருக்கு இடவ முகந்து ஏறியவாறு எனக்கரிய எம்பேரி இடவம் கால மாட்டில் ஏன் இப்படி ஏறி நம்முடைய பெருமான் வர்றான் அப்படின்னு கேட்டா அந்த ஒரு பெண் சொல்லுகிறாள் தடமதில்கள் அவை மூன்றும் காதல் ஏறித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் காடலோ என்று அவன் எங்க பெருமான் ஏறின கால திருவண்ணாமலை காலை இல்லடி இங்க திருவண்ணாமலை காலை தான் அதெல்லாம் பேர் உண்டு திருவண்ணாமலையில மாடுகள் நல்ல வருத்தமா இருந்தது இருந்த ஒரு காலம் அதனால திருவண்ணாமலை காலைன்னு சொன்னாலே அது நல்லா அருமையா இருக்கும் என்று அர்த்தம் போட்டுது அதுவும் போட்டுது ஆகவே ஏன் அப்படி அந்த காலையை வந்து போய் ஏறணும்னு கேட்டா முப்புறம் இருக்கானி பெருமான் ஆமா முப்புறம் இருக்க போன போது என்னன்னு ஏன்னா திருபுறம்ங்கிறது தெரியும் மூன்று புறத்தை வச்சுட்டு இந்த அசுரர்கள் என்ன பண்றது எங்க வந்து தேவர் இருக்காங்களோ அந்த இடத்துல அந்த அப்படியே பறந்து விருந்து அண்ணாமலை சொல்ல வேண்டாம் சரிங்களா சஹாரா பாலைவனம் சஹாரா பாலைவனம் ஆகிய இடத்துல இருந்தாங்க அங்க இருந்தாங்கன்னா இந்த இந்த பயில என்ன பண்றாங்க கேட்டா அந்த முப்புறத்தையும் அப்படியே கீழே இறக்குறது அங்க இருக்கிற அத்தனை பேரும் சட்னியா ஆயிடுவான் ஆனா பெரிய அந்த அமைப்பு புறங்கள் இருந்து நல்ல பெரிய கட்டடம் மாதிரி இருக்கிற பெரிய இடம் அந்த இடத்த நீங்க கீழே சில பொருள்கள் இருக்கும்போது அதுல நீங்க உட்காந்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற பொருளாத்தையும் அப்படியே அழியே போடும் இந்த மாதிரி அவனை சிமிட செய்யும் அப்பதான் எல்லாம் வருந்தி பெருமானி இந்த மாதிரி இருக்கிறானே உங்களை தாக்கப்படுது அப்படின்னு சொன்னார் அப்படியாது நீ இந்த திருப்பணம் எரிக்க போகும்போது அடியில் காளையாயிருங்க தாங்கிறேன் என்று சொன்னாராம் அந்த காலடி நம்முடைய திருமணம் போறது திருவண்ணாமலை காலடி மாதிரிகள் அவை மூன்றும் அந்த திரிபுரத்தின் முப்புறத்தையும் தாதல் ஏறித்த அந்நாளில் நெருப்பாக இருக்கிறார் எங்க பெருமான் அப்போ திருமால் தானே ஓந்து கேட்டாராம் பெருமான சொல்லல ஏன் அரியேன் காலையாயிருக்கிறேன் அரியேன் மீது இவன் திருபுறத்தை இடிக்கிட்டு அந்த அந்த காரியத்தை இட்டுன்னு கேட்டாராம் சரி சரி அப்படின்ட்டாராம் அதனால அந்த காலை வந்து இடவாமாராய்த்தாங்கினான் யாரு திருமால் தான் தாழலோ என்று இப்படி சொன்னார் நம்முடைய அனைத்து அரப அற அரவணைப்புல என்ன சொல்லுவாங்க இந்த உலகமெல்லாம் தன்பால் ஒடுக்கணும் பெருமான் ஒடுக்கணும் உடனே தர்ம தேவதை அப்படி நின்னாலாம் ஏன்னா அறத்தை அழிக்க முடியாது யாரும் அதனால அறம் அறக்கடவுள் நின்னுதான் உம் என்ன அப்படின்னா அது ஏன் அப்படின்னா அப்படியா நீதான் என எனக்கு ஊர்தியாக இருந்து தாங்கி இருந்து சொன்னார் எனவே அந்த அறம் அறக்கடவுள் தான் பெரிய ஊர்தி அந்த இடவம் என்று சொல்லுகிற உண்டு ஆனால் இவர் அமைக்கிற முறையில ஆனா இதுக்கும் வரலாறு இது மாதிரி இருக்குது எல்லா பெருமாமா நீங்க கூட இப்ப ஒரு சொல்ல சொல்லுவாங்கல்ல ஐயா நீங்க என்னென்னமோ செய்றீங்க எவ்வளவோ காரியம் செய்யறீங்க நான் என்ன செய்ய போறேன் என்ன ஐயா நீங்க இதை வச்சீங்கய்யா உங்களுக்கு பயன்படணும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன் ஒரு பேனா விடுறான்னா நீங்க என்னென்னமோ எழுதுறீங்கயா இதுக்குள்ள என்ன இதெல்லாம் நாங்க என்னையா வேலை எங்களுக்கு அடிதாசி எழுதுவோம் அப்பா அவர்களுக்கு அல்லது மாமா அவர்களுக்குன்னு இந்த இந்த பேனாயா உங்க கிட்ட பேசிட்டியா அப்படின்னு கொடுத்தாங்க அது போல இங்க என்ன என்ன சொல்கிறான்னு கேட்டா பெருமான் திருமாலை என்ன நினைச்சாராம் நீங்க எவ்வளவோ பெரிய காரியம் திருபுரத்து இருக்கிறது நாங்கெல்லாம் எங்களுக்கு எவ்வளவோ நன்மை இனிமே எதிர்காலத்தில் இருக்கு ஏன்னா இனிமே எவனும் நம்முடைய இந்த சொர்க்கலோகத்தையோ மற்ற இடத்தையோ திடீர்னு தாக்க மாட்டான் அதில் நாங்க என்ன உதவ முடியும் ஏதோ போகும்போது அடியேன்னு காலையா இருக்கிறது என்று தானே விரும்பி செய்தான் அப்படி விரும்பி தான் எங்க பெருமான் இடவத்தை கொண்டிருக்கிறார் காலையை அந்த ஊர்தியாக கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் ரொம்ப அருமை அடுத்தது நன்றாக நால்வர்க்கு நான் மறையின் உட்பொருளை அன்றாலின் கீழிருந்து அங்கு அறமுறைத்தான் காணி தட்சிணாமூர்த்தி சரிங்களா அருமையா ஆலமரத்து நிழல்ல நான்கு பேருக்கு பெருமான் அறமுறைத்தான் அப்படின்னு வேடிக்கையோட சொல்றது உண்டு பார்த்தீங்களா அதனால வந்து இப்ப எல்லாம் பெரிய கல்லூரின்னு சொன்னா பெரிய கட்டடம் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்குன்னு மரத்தினதான் நடந்தது அந்த காலத்துல ஆமா ஏன் பல இந்த ஐயா காலம் அதுக்கு முன்னெல்லாம் கூட எழுந்த ஸ்கூல் பல ஸ்கூல் மரத்தடையில் நடந்தது உண்டு எந்த சாமி கட்டடம் கட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா ஒரு கூரை கட்டடம் போட்டிருக்கோம் இப்பெல்லாம் நீங்க இழைக்கிறீங்களே இழைக்கிறீங்களே இழைச்சி கட்டுங்க ஒத்துக்கிறேன் அது மாதிரி பையனுடைய மூளையும் கொஞ்சம் இலைங்களேன் அது செய்ய மாட்டேங்கிறீங்களேப்பா மக்காச்சுக்கிறீங்களே இதெல்லாம் இழைச்சி கட்டுங்க நல்லா தூண் போட்டு கட்டுங்க நல்லா ஃபேன் போடுங்க எல்லாம் செய்யுங்க அப்பெல்லாம் வசதி ஏது நிறைய மரத்தடி தெரியாது வச்சுக்கிட்டு நடத்துவாங்க இல்லைன்னா அதுக்கு ரெண்டு கீத்து போட்டிருக்கும் அவ்வளவுதான் நன்றாக நான் நால்வர்க்கு பாருங்க போன பகுதியில் திருவாசத்தை ஐயா அந்த நான்மறைகளுடைய பொருளை அந்த நால்வருக்கு சொன்னாரே பெருமான் எப்படி சொன்னார் நன்றாக அந்த நான்கு பேருக்கும் இந்த மறையை சொன்னதுனால அவங்க மீண்டும் வீட்டுக்கு போய் படி கூட வேண்டியதில்லை நீ நல்ல நல்ல பாடம் நடத்தின சில பையன் சொல்லுவாங்க இந்த குரல் ஐயா இல்லையா அப்ப நாங்க கூட ஹாஸ்டல்ல படிக்கலையா இன்னும் இருக்குதுயா அவங்க சொன்னாங்களா நீங்க நல்லா நடத்திட்டீங்கன்னா அப்படியே மனசுல தச்சிடும் பையன் நல்ல பொறுமையா கவனிச்சுட்டாங்க அப்படியே தச்சிடுமே இன்னொன்று படிக்கிறது அதனால அந்த நான்கு பேர் நல்ல கூர்த்த அறிவுடையவர்கள் பெருமானோ கேட்க வேணாம் பெரிய உயர்ந்த குருநாதன் சொல்லுகின்ற பொருளோ நான்மறை பாருங்க எடுத்துக்கொண்ட பாடம் நான்மறை எடுத்து சொல்லுகின்றவர் பெருமான் கேட்கின்றவர்களோ நால்வர் இருக்கிற இடமோ நம்ம நினைக்கிற பஸ் போற ஊர்தி இல்லை ஆலமரத்தடி ஆமா பாருங்க நல்ல வேலையை சாரம் கொடுக்கல கொடுத்தான்னு என்ன வருது நமக்கு தப்பு தப்பு தப்புன்னு இங்க பாடம் நடத்த முடியாது ஆனா இப்ப இருக்கிற சூழல்லாம் அப்படி இருக்குது அதனாலதான் கல்லூரிகளும் இருக்கிறதுல ஹாரம் அடிக்க வேணாம்னு சொல்றான் இப்போ ஏன்னா அந்த அறிவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் புறம்பாப்பணும் எந்த சத்தம் வராது அப்ப இருக்கிற சூழல் சொல்லுகிற பாடம் சொல்லுகிற ஆசிரியர் கேட்கின்ற மாணாக்கர் இத்தனையும் அவருமையா இருக்கு அதனால நன்றாக நால்வர்க்கு நான் மறையின் உட்பொருளை எப்ப சொன்னீங்க அன்று அன்றுங்கிறது என்ன நம்ம சிபிக்கு மூக்கெல்லாம் அப்பாற்பட்டது நம்ம கீர்த்திக்கு மேலே இப்ப எல்லாம் வந்துருக்குது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று அன்றாலின் கீழிருந்தும் அங்கு என்ன செய்தானாம் அறம் உரைத்தான் காணி என்ன அறம் உரைத்தான் என்று கேட்டா அறம்னா என்ன பொருள்னா என்ன இன்பம்னா என்ன வீடுனா என்ன இல்ல எதை கொண்டு அப்ப என்ன தெரியணும் அந்த வரிசைய பாருங்க அறம் பொருள் இன்பம் வீடு அப்போ அறத்தால் பொருளை ஆக்கணும் அந்த பொருளால் இன்பத்தை பெறணும் அந்த இன்பம் ஒரு கால இலையில போயிடும் அதனால சிற்றின்பம் அந்த சிற்றின்பத்தை விட்டு பேரின்பமாகிய வீடு அடையணும் அப்ப ஏன் அறத்தை முன்வைத்தார்னா நீ சம்பாதிக்கிற பொருள் அறத்திற்கு மாறுபட்டு ஒரு அணா சம்பாதிக்க நீ கொடுக்கறான் இருபதனாயிரம் ரூபாய் பேராசிரியர்களுக்கு நம்ம வகுப்பு நடத்துறோம்னா அந்த வகுப்பு நடத்துற சத்திர உழைப்பு இந்த இருபதனாயிரம் அப்படியே செரிக்கணும் ஆமா ஆமா அந்த உழைப்பு அப்படியே உழைச்சிடும் உழைச்சிட்டாதான் நம்ம பின்னால பிறப்பு இருக்காது இல்லைன்னா இந்த கடன்லாம் அனுபவிக்க முடியாது ஆமா ஆமா கூடுமான வரைக்கும் நம்முடைய பணி அதிகமாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்களுடைய பணம் நம்ம கிட்ட கூடாது அப்படிதான் தான் செய்யணும் நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அது மாதிரி சூழல் எப்படி இருக்காங்க இந்த மாதிரி சூழல் இருக்கலாம் எப்படி நன்றாக நால்வர்க்கும் நான் மறையின் உட்பொருளை என்று அன்று அன்றுங்கிறது நம்முடைய கால எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்று அன்று ஆளின் ஆலமரத்தினுடைய கீழிருந்து அதனால ஒரு சின்ன நாள் தீர்த்து கூட நாள் மேல போட்டு பந்தல் போடல ஆலமரம் என்னால அருமையான நல்லா ஆலமரம் எப்படி இருக்கும் நல்ல சுற்றுச்சூழல்ல படர்ந்து இருக்கும் அடர்ந்திருக்கும் சரிங்களா அதை நெடுந்தேற்பிறவி நாற்பெரும் படையோடு இருக்க முடியும் என்று ஒரு பெரிய படையே வந்தா கூட அந்த அளவுக்கு நல்லது இருக்கும் ஏன்னா அவ்வளவு சுற்றி இருக்கும் ஆலமரம் அதனால ஒண்ணு நமக்கு ஒண்ணு தெய்வத்தமே தெரியாது அன்றாலின் கீழ் இருந்தங்கு அறமுறைத்தான் காணேரி ஆமா அப்படி இருந்தவன் ஒன்னு ஒன்னு கேட்டான் அப்போ உங்க ஆண்டவனுக்கு ஏதோ தர்மம் தர்மம் போக்குவரத்து பிள்ளைகள் ஏதோ ஆலமராடி இதுதான் தெரியும் அப்படின்ட்டான் ஆமா நீ இப்படி நல்லா அருமையா பாடம் சொன்னான்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான் குத்தி நல்லா வேணும்ட்டான் அப்ப உங்க ஆண்டவனுக்கு ஏதோ ரெண்டு பையன் கிடைச்சா போதும் ஒரு ஆலமரம் கிடைச்சா போதும் அதுல பேசிட்டு இருந்தது அவ்வளவுதானே உங்க பெருமான் உங்க பயல இந்த படம் இந்த மாதிரி செய்வார்தா அறிவையும் வளர்ப்பார்தா இன்னொரு பக்கம் நாட்டுல ஏதேனும் சுற்றுச்சூழல் மற்றதுல ஏதேனும் கேடு வந்ததுன்னா அதையும் தாக்கி தூக்கி அறிவார் பாடம் நடத்தவும் செய்வார் ஒரு பக்கம் ஆனால் அது மட்டும்தான் இந்த கருதிடாத ஏதே இந்த நாட்டில் தீ நடக்கும் என்று சொன்னால் சுட்டு போடுவான் அருமையான பாட்டு என்ன அப்போ அந்த ஆளின் கீழே இருந்தங்க அறமுறைத்தான் காணின்னு சொன்ன உடனே பையன் நினைச்சுக்கிட்டான் அப்போ உங்க ஐயாவுக்கு தர்மம் செய்ய சொல்ல தெரியும் எதனால பாத்தியா பையனை வச்சு பாடம் சொல்ல தெரியும் அவ்வளவுதானே அப்படின்னா அதான் சொன்னார் அன்றாலின் கீழிருந்தங்கு அறமுறைத்தான் ஆயிடும் அந்த மாதிரி நாலு பேருக்கு பாடம் சொன்ன ஆனாலும் கூட ஆனா பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னாரு கொன்றான்கான் புறமூன்றும் கூட்டோடே சாழலோ அதனால ஏதோ தர்மத்தை உபதேசம் பண்றது மட்டும் தான் தெரியும் நினைக்காத ஒரு பக்கம் தர்மத்தை சொல்லுவான் இன்னொரு பக்கம் நாட்டுல ஏதேனும் தீங்கு இருந்ததுன்னா தெரிவரம் இருக்கிறவன் என்ன பண்றான் நாட்டுல அங்கங்க வந்து அப்படி அப்படியே உட்காந்து உட்காந்து நாட்டை அடிக்கும் போது என்ன பண்றான்னு சும்மா அப்படி தூக்கி எழுதிட்டான் திரிபுரத்தை தெரியுமில்ல அப்ப ஒரு பக்கம் அறவுரைக்கவும் தெரியும் இன்னொரு பக்கம் நாட்டிற்கு தீங்கு வாராதவாறு அதை எதிர்த்து அழிக்கவும் தெரியும் அதனால அவ்வளவு லேசானால் நினைக்கிறாப்பா என்று சொல்லி ரொம்ப அருமையா சொன்னார் அறமுறைத்தான் ஆயிடினும் கொன்றான்கான் புறமூன்றும் அப்படி இருந்து திருபுறத்தை வந்த போது என்ன பண்ணிட்டான் முப்புறத்தையும் எரித்தான் எப்படி செய்தான கூட்டோடே சாழலோ ரொம்ப அருமை கூட்டோட இன்னைக்கு ஒரு புறத்தை எரிச்சு நாளைக்கு ஒரு புறத்தை எரிச்சு நாளைக்கு ஒரு அரை புறத்தை எரிச்சு அஞ்சு நாள் எடுத்துக்கல அப்படி அப்படி வளைந்தது வெள்ளே விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி வர அருமையான பாட்டு அந்த வில்லு வளைஞ்சது தாண்டி தெரிஞ்சது வளைந்தது வில்லு இங்க இருந்து ஒரு அம்பு போச்சு அவ்வளவுதான் விளைந்தது பூசல் இந்த அம்ப வளைச்சது தெரிஞ்சதுடி இதுல இருந்து ஒரு அம்பு அப்படி சரணு போனது தெரிஞ்சது அவ்வளவுதான் முப்புறம் எங்கடி எங்கடினாரு அதெல்லாம் சாம்பலா போய் மூணு மாசம் ஆகி போச்சு உழைந்தன முப்பூரம் உண்டி வர இன்னொருத்தி அங்கிருந்து வந்தா அப்புறம் மூன்று புறமா மூன்று புறமா எரிஞ்சது முப்புறத்துல எதையும் கொஞ்சம் பாக்கி ஈக்கி இருக்குதா அது மக்கு ஒருங்குடன் வெந்த வாருந்தீபர் சுத்தமா போடுதுலே அந்த முப்புறத்துல கொஞ்சம் ஒரு பகுதி அந்த ஒரு அரை பகுதி ஒரு அரை மட்டும் இருக்குது ஒரு கால் மட்டும் இருக்குங்க இல்லையே அப்போ பெருமான் இங்க பெருமான் ஒரு பக்கம் அறங்களை சொல்லி பாடம் நடத்தினாலும் இன்னொரு பக்கம் நாட்டில் தீமைகளை ஒழித்து பாடவும் வைப்பான் அப்படிப்பட்ட பெருமான் ரொம்ப இதெல்லாம் அருமையா சொல்லியிருக்கா சரி அடுத்தது அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பலி தெரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னுமது காணேரி ரொம்ப சுலபமா சொல்ற என்னடி உங்க பெரிய பெருமா பெருமா அப்படின்னாரு என்னடி என்ன என்ன போயிட்டு ஐய நன் இது அம்பலத்தே கூத்தாடி உங்க ஆளுக்கு என்ன தெரியும்னார் கூத்தாட தெரியும் அது எங்க ஒரு அறையில கடையில ஆனா பல பேர் கிண்டல் பண்ண மாட்டான் அம்பலத்துல ஆடுனா என்ன நினைப்பாங்க படியில போறது டாலுக்கு வேற வேலை இல்லையாது நேற்று இதே நேரத்துல வந்து ஆடினாரு இன்னைக்கு அதே ஆடுறாரு நீ நீ ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் ஆடுவார் நீ நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் அப்ப இவன் ஆடிட்டே இருப்பாராட்டு இருந்தாலு வேற ஒண்ணும் தெரியாதாட்டு என்று சொன்ன சிவ சிவ ஏழனமா இருந்தது பாருங்க அன்றா அம்பலத்தே கூத்தாடி என்னடா அந்த ஐயாவுக்கு வேலைன்னா நாலு பேர் காணும்படியா கூத்தாடுவார் சரி அப்புறம் என்ன பண்ணுவாரு வயிறு பழிச்சதுன்னு வச்சுக்க என்ன பண்ணுவாருன்னா ஆமுது செய்ய பலி தெரியும் சரி நல்லா அதே நமக்கு ஒரு தியானம் பண்ண முடியும் வந்தா நம்ம சாப்பிடணும் அது எட்டு மணி தான் சாப்பிடணும் அதுக்கு எதுன்னு பொருள் பொருள் தேடணும் என்ன சம்பாதிச்சா என்ன சம்பாதிக்கணும் பின்ன என்ன பண்றது பன்னெண்டு மணி ஆச்சுன்னா மத்தியானம் வயிறு பயிச்சதுன்னா ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிறது எடுத்துட்டு போய் பாலி தீரி பிச்சைக்கு போறான் மனுஷன் ஏதாவது யோகியதை இருக்க பத்திய எல்லாரும் காணும்போது கூத்தாடிட்டு இருக்கிறது அந்த கூத்தாடு இடத்துல கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீ போய் சம்பா சம்பாதிக்கிறது சம்பாதிச்சு சாப்பிடுறது யார் வேணாம் வேற பன்னெண்டு மணி ஆனவன் மட்டும் ஓட்டத்துக்கிட்டு வந்துடுறது ஏண்டி நீ உங்க அரசனும் உங்க ஆளும் அப்படின்ட்டு அம்பரத்தே பூத்தாடி அமுது செய்ய பலி தெரியும் அப்படியாவது இந்த அம்மா வீட்டுக்கு போனா கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியாது பலி திரியும் அம்மா சாதம் போடுங்க போயிட்டு வாங்க சாமி நாளைக்கு பாத்துக்கலாம் சரி கக்கத்தில் வச்சுக்கோ அடுத்த உடுப்பு கேட்கும் பழையதான் இருக்குது வேணுமா சாமி பரவாயில்ல போடுங்க அப்படின்னு இல்ல நேரா அப்படியே போங்கன்றது இப்படி பாவம் பலிக்காக பிரிகிறான் இவரை போய் நீங்க தேவன் கடவுளுங்கிறீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு அப்படின்னு நம்பனையும் தேவன் என்று நண்ணுமது என் இப்படி ஒரு சின்ன ஆளை போய் நீங்க தேவன் தேவதேவன் அப்படின்னா சொல்றீங்களே எப்படி எனக்கு போதும் எனக்கு ஒன்றும் வழங்கலடி நீயே சொல்லு அப்படின்னு சொன்னார் பாருங்க நம்பனையும் ஆமா கேள் நான் மறைகள் தாமரியா எம்பெருமான் ஈசா என்று எத்தின கான் சாழலோ இங்க வாடி எங்க பெருமான் ஏதோ வந்து அம்பலத்துல கூத்தாடிட்டு இருக்கிறேன் பசினா நாலு வீடு பிச்சைக்கு போறான்னு நினைக்கிறேன் வேதங்களை போய் கேட்டீங்க நான் மறையும் நான் மறையுங்க என்ன சொல்லுது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகண்டன் வேதங்கள் போய் கேட்டோம்னா எப்படிப்பா அந்த சிவபெருமான் அம்பலத்தை கூத்தாரா சிவசிவா சிவசிவா அவர் யாரு நீ உன்னப்பா ஐயா என ஓங்கி ஆண்ட கண்டனும் இந்த மாதிரி வேதங்கள் பாராட்டுதடி உன் நீ நானும் இப்படி பாராட்ட வேணாம் வேதங்கள் பாராட்டு இது இல்லை அதனால் இன்னமும் அவனை வந்து அம்பலத்தில் பழி திடீர்னா இந்த அம்பலத்தில் நடனம் ஆடுறான் இதுல பழி திடீராங்கிற இதெல்லாம் எதுக்கு தெரியுமா அடி அம்பலத்தை கூத்தாடுவது எதற்கு நம்ம சொல்லிட்டேன் <laughs> எதற்கு இந்த ஆன்மாக்களாகிய நாம் முக்தி அடைவதற்கு இந்த பழி திரிவது எதற்கு பழி எடுக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டா யார்கிட்ட உங்க ஊர்ல எங்க ஊர்ல வந்து எனக்கு எடுத்திருக்காரா இல்ல எடுத்திருக்காரான்னு கேட்டேன் சிவபெருமான் உன் வீட்லயோ என் வீட்லயோ என்னைக்காவது வந்து பள்ளி எடுத்திருக்காரு உனக்கு என்ன வயசாச்சு <laughs> உனக்கு என்ன வயசாச்சு தெரியல வச்சுக்க எங்களுக்கெல்லாம் இப்ப நான் பார்த்து நம்ம வீட்டுக்கு பிச்சை வந்ததில்ல கிடையாது அதனால யார் வீட்டுக்கு போறாரு தாருகாவுனுக்கு முனிவர்கள் வீட்டுக்கு போறாங்க ஏன் ஏன் வேற யார்ட்டையாவது பிச்சைக்கு போறாங்கன்னு கிடையாது தாருகாவனத்து முனிவர் முனிவருடைய பொண்கள் என்ன பண்ணிருந்தீங்கன்னா நாமெல்லாம் இந்த முனிவருடைய மனைவி கற்பில் நம்ம விட வேற யாரும் பெண்ணில் பெருந்தக்க யாவுல தாரகாவனத்து முனிவர்களை பெண்களை காண்க அப்படின்னு குரல் பாடித்தாங்க அவர் வச்சிருந்தது இந்த மாதிரி கர்வம் பண்ணிட்டு இருந்தது அதை தாண்ட கர்வத்தை அடக்கத்தான் இவர் என்ன பண்றது பன்னெண்டு மணி ஆனவன்னு அம்மா ரெண்டு சோறு போடுங்களான்னு கேட்கறது இவர் உடம்பையும் அந்த முகத்தையும் பார்த்தவனே அவ சோறு போட வர்றவ சோத்தையும் போட்டுட்டு தான் வளையலையும் போட்டுருவாளாம் வளையலையும் ஏன் திருவள்ளுவர் என்ன சுவாமி சோற போட்டுட்டு வளையலையும் போட்டாங்க தன்னன் துறைவன் தனந்தவை நம்மினும் உண்ண வலை திருவள்ளுவர் இவரை பார்த்தவனே அவங்க இவர் மேல காதல் ஏற்பட்டு போச்சு அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சாதம் போடும் போது இந்த பெருமானை நம்ம எல்லாம் அடைய முடியுமா என்னத்தை அடைய போறோம் உடம்பு மெலிஞ்சு கையில் இருக்க நேற்று தான் போட்டார் பிட்டா போட்டுருக்கார் இன்னைக்கு எல்லாம் கலகலும் உண்டுட்டு மனுஷனுக்கு சோத்தோட எதுவும் விழுது வளையலுமல்ல விழுது அப்ப என்ன தாரகாவனத்து முனிவர்கள் தனக்குத்தான் கர்வம் கொண்டிருந்ததுனால அந்த கர்வத்தை அடிப்பதற்காக இந்த மாதிரி போய் பழிதிருந்தாரே தவிர சோத்துக்கல்லடி சோத்துக்கல்ல அவனுக்கு என்ன குறைச்ச சுந்தரூர் சாமி அங்க இருந்து வந்த என்ன இங்க பேசிக்கிட்டு என்ன பெருமானுக்கு சோத்து குறைச்ச அதனாலதான் பழி செய்யலான்னு சொன்னாங்க